والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم فبما كسبت أيديكم ويعفو عن كثير وقال نبينا عليه الصلاة والسلام إذا كثرت ذنوب العبد ولم يكن له ما يكفرها ابتلاه الله تعالى في الحزن ليكفرها رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم விரிந்த விண்ணையும் பறந்த மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துல்லா சத்தியத்தின் சுடர் சன்மார்க்கத்தின் போடுதல் சாமி மரம் ஏந்தி வந்த சாமி நபி சல்லமாக அழி வசல்ல மன்னவர்கள் மீதிலும் இஸ்லாம் என்னும் நாம் ராஜ்யத்தை கட்டியல் போல வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மனிதர்களாக மதித்து கற்களாக பார்த்த உத்தம சகாபாக்கள் தாவியங்கள் சுபாஷ் சாமையினர் மேலும் தியாகத்தின் நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் மகானமும் மூலமாக இப்பூரவுக்கு அறிமுகம் அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லறியாளர் மீதிலும் அவ்வளவு சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக உயிரமிக்க ஒரு தினத்திலே அவ்வாவினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இழக்கக்கூடிய முயற்சியுடன் அவ்வாவின் மனம் பள்ளி வாயிலே ஒன்று இருக்கும் அல்லாவின் நல்லடியார்கள் இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாக என்னை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையில இருக்கின்ற சமயத்தில் அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியத்தை செய்து நாட்டத்தில் இருந்து அவர் அவன் உண்மையான முறையில் தப்புவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முடக்க நரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியம் செய்து கொள்கின்றேன் நசீஷத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பான பெரியோர்களே சோதர்களே எனக்கு தெரியும் நாம் வீட்டிருக்கக்கூடிய காலம் பயங்கரமான காலம் இந்த முழு உலகமும் மூன்று விதமான பயங்கரமான சோதனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் மூன்று விதமான மனிதர்களால் தவிக்க முடியாது அவர் உள்ளதுதான் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலாவது சூழலை என்று பார் ஒரு சில பாடங்களுக்காக வேண்டித்தான் சோதனைகளை இறக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்தை அல்லாஹ் மகான் மோத்தாலா தெட்ட தெளிவாக சொல்லுகின்றார் கண்மணி நாய் சல்லா அலி சொல்லம் அறிவாய் அறிவாய ஒரு மனிதனுடைய நன்மைகளை விட பாவங்கள் கணக்கு விட்டால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை அமல் மறைத்து விட்டால் கலந்து விட்டால் சந்தனம் துக்கம் பீதி அச்சம் பயம் இதை கொண்டு அல்லாம் சோதித்தான் என்றார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா ஒளிவர் செல்லம் இந்த முழு ஆகவும் இது மாதிரி சோதனைகளுக்கு முகம் கொடுப்பதற்குரிய காரணம் கண்ணியமான ஒரு அந்நியர்கள் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மோசமான பாவங்கள் முதலாவது சொன்னேன் நோய்களை கொண்டு சமுதாயம் மாற்றப்படுகிறார்கள் கண்ணியமானவர்களே சமீபத்தில் கொழும்புக்கு ஒரு சும்மா பிரசங்கத்துக்கு சென்றிருந்த சமயத்தில் ஒரு மனிதரை சந்தித்தேன் மட்டக்களப்பை சேர்ந்தார் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான் பதிமூணு வயது பதிமூணு வயது அவர் வந்து சொல்றாங்க அது போல பெண்கள் என்னுடைய மகனுக்கு ஒரு வயிற்று ஒரு சத்திர சிகிச்சை இருக்கிறது சிகிச்சை இருக்கிறது எட்டு மணித்தியாலம் சத்திர சிகிச்சை நடைபெற வேண்டும் துவாசை அதற்கு சை வைத்துவிட்டு செல்ல வேண்டும் ஒன்று சட்டம் எப்படி இருக்கும் அந்த தந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த தகப்பனுக்கு செய்ய வழிகளை கை வைத்தேன் அவர் திரும்ப கேட்டேன் என்ன சமாச்சாரம் இல்ல அவர் வாழ்க்கையில் எப்ப பார்த்தாலும் தடுமல் மூக்குவரம் கொண்டிருக்கிறது மருந்து மாத்திரைகள் டாக்டர் மகளை சந்தித்து வைத்தியம் செய்ய மாட்டால் லேசாவது கிடையாது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை சந்தித்து செக் பண்ணி பார்த்தால் ஆச்சரியம் ஆச்சரியம் மூக்கிலிருந்து மூளைக்கு செல்லுகின்ற ஒரு நரம்பில் தலை பதிந்திருக்கிறது தலை அந்த தலையை பதிந்த நரம்பு சாதாரணமான நரம்பு கிடையாது அது ஆட்சியோடையும் மூளையோடையும் மூக்கோடையும் சம்பந்தப்பட்டது எனவே இந்த சத்திரை சிகிச்சைக்கு மூன்று ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்மார்கள் வைத்தியர்கள் மூளைக்கு சம்பந்தமான டாக்டர் கல்வக்கு உள்ளத்துக்கு ஹார்ட்டுக்கு சம்பந்தமான டாக்டர் மூக்குக்கு சம்பந்தமான டாக்டர் ஒன்று முறை இரண்டு முறை மூன்று முறை ஆபரேஷன் செய்யப்பட்டிருக்கிறது இது நான்காவது ஆபரேஷன் எப்படி என்றால் இந்த தலை இனத்தார குழந்தை இந்த இடத்தால் வந்து கொண்டு வந்து தலையாக இரண்டாக குழக்கப்பட வேண்டும் சத்தியார் சிகிச்சை கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள் இதனால் தான் சொன்னார்கள் தடுமலை கூட அல்ல தலைவாழ்ந்த நோயாக மாற்றக்கூடிய ஒரு பயங்கரமான காரணம் யாரும் நினைத்து பார்த்திருப்போமா தடுமதி மூலமாக இவ்வளவு ஆபரேஷன் வரும் தடுமலை கூட நோயாக மாற்றக்கூடிய ஒரு பயங்கரமான காலம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் அத்தனைக்கும் அந்த பதிமூணு வயது மாணவர் கொழும்பு ஒரு மதரசாவில் செய்து கொண்டிருக்கிறார் கலாமை கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பயங்கரமான நோய்கள் தலைவர் சாடுகின்றன காரணம் என்ன ஏன் வைத்தியத்துறை ஆயிரம் காரணங்களை அடுக்கி அடுக்கி சொன்னாலும் வைத்தியர்கள் நிறைய காரணங்கள் அதனால் வருகிறது இதனால் வருகிறது கிருமியால் வருகிறது என்று ஆயிரம் காரணங்களை சொன்னாலும் அன்று ஆண் அது அதில் சொல்லுகின்ற ஒரே காரணம் எத்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ அந்த சமுதாயத்துக்கு பயங்கரமான சோதனைகள் வந்தார்கள் கண்மணி நாயன் செல்லலாம் ما ظهرت الفاحشة في قوم قط تؤمر بما فيه ملاية إلا ظهره الطاعون والأوجاع التي لم تكن في أسلافهم சமுதாயம் பயங்கரமான நோய்களை கொண்டு மாற்றப்படுகிறார்களா புது புது பேர்களை தாங்கிய கொடூரமான நோய்களை கொண்டு சமுதாயம் மாற்றப்படுகிறதா பேச தெரியாத உயிர்த்திய உலகில் இருக்கக்கூடிய உயிரை உறிஞ்சக்கூடிய பயங்கரமான நோய்கள் தலைவிரித்து ஆடுகின்றனவா அண்ணாத கண்ணன் நான் எந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரிக்க ஆரம்பிக்குமோ அந்த சமுதாயத்துக்கு ரப்பின் புறத்தில் இருந்து பயங்கரமான நோய்கள் வரும் என்றார்கள் கண்ணனை நான் தலையாசலன் கணியத்துக்குரிய மேலான பெரியோர்களை சோதர்களை உள்ளத்தில் கை வைத்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்நிய நாடுகளை விடுங்கள் ஏழை ஐரோப்பிய நன்றிகளை விடுங்கள் ஐரோப்பிய நாடுகளை விடுங்கள் இலங்கை நாட்டில் என்ன நடந்து கொண்டு படிக்கச் செல்லுகின்ற பாட மாணவ பருவத்தில் இருந்து திருமணம் முடித்தவர்கள் வரைக்கும் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரம் சாதாரணமான பாவமா அல்லா உடலால் வெறுத்த பாவம் என்று சொன்னால் அது விபச்சாரம் அல்லாவுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பயங்கரமான பாவம் ஏனென்றால் மக்கள் இதை ஒழித்து ஒழித்து மறைத்து மறைத்து செல்லலாம் இது அண்ணாவுடைய தக்குவாவுக்கு முதலாவது மாற்றம் செய்கின்ற பாவம் இவர் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு மறைக்கலாம் ரப்புக்கு மறைக்க முடியுமா முடியாது எனவே ரப்புக்கு தக்குவாவுக்கு மாற்றம் செய்கின்ற முதலாவது கொடுங்கோளான பாவம் இந்த விபச்சாரம் சொன்னார்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் கணவன்மார்களை பார்த்து சொன்னார்கள் வாய்ப்பதனை பார்த்து சொன்னார்கள் திருமணம் முடிக்க இருக்க வயக்க இருக்கின்ற வாலிபர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உடையவர்களாக இருங்கள் பிறந்தனுடையவர்களாக இருங்கள் தீய தேர்தலை செய்யாதீர்கள் அப்படி உங்களிடத்தில் பத்தினித்தனம் தான் உங்களிடத்தில் இருந்தால் தான் உங்களுடைய பெண் மக்களிடத்தில் பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பெண் மக்களிடத்தில் மனைவி மக்களிடத்தில் சகோதரர்களிடத்தில் பத்தினித்தனத்தை எதிர்பார்க்கலாம் மாற்றமாக நீங்கள் இந்த தீய செயலை செய்தால் உங்களுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக மோசமான செயல் நடக்கும் என்றார்கள் கண்ணன் நாள் செல்லல்லா இந்த அதிர்ச்சி தோல்வாக ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார் ஒரு நாள் தினம் கண்ணன் நாயும் சதகாலத்தில் ஒரு மஜ்மாவில் இருக்கிறார்கள் ஒரு மஜிலிசில் அமர்ந்திருக்கிறார்கள் பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அபவர்கள் உமர் உஸ்மான் அலி ரவியம்மா வழங்கும் போன்ற பிரமாண்டமான பெரும் சகாபாக்கள் ஒரு மனிதர் வந்து ஒரு சகாபாக்கள் யாரும் சூழலாம் எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு எனது மனது நாடுகிறது என் மனம் விரும்புகிறது நாயே எனக்கு எனவே எனக்கு அனுமதி தாருங்கள் எப்படி இருக்கும் அண்ணன் நாயம் சல்லுநாயகத்தில் அவர்களிடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறார் கொடி சென்றார்கள் அவருடைய முகத்துடைய நிறைந்து அப்படியே சிவத்து விட்டன சில சகாபாக்கள் உணர்ந்த வாழை உறுதி சொன்னார்கள் அண்ணாரத்தூரல்ல அவரை ஒருத்தவோ உங்களிடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாரா உடனடியாக சூழலா கழுத்த வென்று தூண்டாக்க வேண்டும் என்றார் எப்படி இருக்கும் கண்ணன் நாயத்தில் ஆனந்தப்படவில்லை கோபப்படவில்லை ஆக்ரோஷப்படவில்லை ஆச்சரியப்படவில்லை அந்த மனிதரை அழைத்தால் இங்கேவாறு பக்கத்தில் அழைத்து கண்ணை நானும் சல்லடாயிருக்கிறான் அவர்களுக்கு பக்கத்தில் அமரழைத்து அவருடைய நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள் உனக்கு தாய் இருக்கிறாரா ஆம் யார் எனக்கு தாய் அப்படி என்று சொன்னால் உன்னுடைய தாயுடன் இன்னொருத்தன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா இன்னாடி நிச்சயமாக சத்தியமாக சொல்றேன் யாரும் சொல்லலாம் ஒரு நாள் திரும்ப மாட்டேன் உனக்கு மனைவி இருக்கிறானா ஆமையாக போகலாம் உன்னுடைய மனைவியோட இன்னொருத்தன் படுக்கையில் தொடர்ந்து வந்ததை நீ பார்த்து வசிப்பாயா நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் யாரும் கூடலாம் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் கண்ணினால் அடுக்கிக் கொண்டே போனார்கள் வந்த மனிதன் மறைத்துக் கொண்டே போனான் கடைசியாக நின்ற போனார்கள் பெண் வந்திருக்கு இன்னொருத்தனுக்கு தாயார் இருப்பாள் அதன் ஒருத்தன் கட்டிய மனைவியாக இருப்பாள் அதன் ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள் அதன் ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள் நீ அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்தால் எப்படி அந்த வீட்டு பெண்ணுடைய ஆண் விரும்ப மாட்டானோ நீர் நீ செய்தால் நீ விரும்பாத செயலை உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அல்லா நடத்தாட்டுவான் என்றார்கள் கமலினான் செல்வன் சாதாரணமான விஷயமா கண்ணியமானது உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்க எவ்வளவு பயங்கரமான கோபம் இமாம் சாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி தீவான் ஷாபியி என்று பைக்கோட்டையம் இருக்கிறது அது இந்த ஹதீஸுக்கும் சம்பவத்துக்கும் தோல்வாமல் பயத்தை கொண்டு வருகிறார்கள் இன்னும் தினா தேவனான் தினாவை கடனுக்கு ஒப்பாக்குகிறார்கள் ஒரு அணி விபச்சாரம் செய்துவிட்டால் அவனை பொறுத்தவரைக்கும் கடன் கொடுத்து விட்டான் கடனுடைய நீதி எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் கடன் எடுத்தால் திருப்பி கொடுக்கப்பட்டே ஆக வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி நபியாக இருந்தாலும் சரி கடன் என்பதை அது திருப்பி நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருந்தால் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருந்தால் இவருக்கும் சொர்க்கம் செல்வது ஹராம் என்றார்கள் கண்மணி நான் சொல்லுவேன் முடியாது கடனை நிறைவேற்றாமல் அல்லாவுடைய பாதையை உயிர் நீத்த இயற்கையாக இருக்கட்டும் அவருக்கும் சொர்க்கம் செல்வது ஹராம் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த சம்பவத்துக்கு தோல்வா கொண்டு வருகிறார்கள் ஒருவன் பார்ப்பவனுக்குமான கடன் எடுத்து விட்டான் விட்டால் அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா தன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நிறைவேற்றப்படும் இங்கே சிந்தனை பிறக்கிறது கண்ணியமான எங்கே அச்சம் பிறக்கிறது யாருக்கு தப்ப யாருக்கு ஒழிக்க முடியும் மனைவிக்கு ஒழிக்கலாம் பாப்பற்று நிச்சயமாக சத்தியமாக உலகத்தில் நீங்கள் எப்படி ஒழித்து ஓடலாம் எப்படி மறைத்து ஓடலாம் ரப்புக்கு முன்னால் நின்றேதாக வேண்டும் ஒவ்வொரு நாளும் சும்மாவுடைய சுபம் தொழில் ஓடாது முடியுங்கள் மறைக்க முடியாது கண்ணியமானவர்களே யாருக்கு மறைக்கிறோம் யாருக்கு மறைக்கிறோம் எத்தனை இடத்தில் எத்தனை நாட்டில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சாதாரண பாவமா புதிய கணிப்பிலிருந்து வந்திருக்கிறது இலங்கையில் மாத்திரம் ஆயிரத்தி எட்நூத்தி செக்கம் பேருக்கு எயிட் நோய் வந்திருக்கிறது எயிட் நோய் விபச்சாரத்தின் மூலமாகவே பரவக்கூடிய பயங்கரமான நோய் இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது அதிலையும் ஆச்சரியத்தக்க விடயம் என்னவென்றால் ஐம்பது பேர்கள் முஸ்லீம்கள் இந்த சிறிய நாட்டு உலக படத்தை எடுத்து பார்த்தால் ஒரு தொட்டுமாக இறங்கக்கூடிய ஆடு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் ஐம்பது பேர் அதிலையும் ஆச்சரியம் என்னண்ட ஐம்பதாவது நபர் கண்டி மாகாணத்தை சேர்ந்த யார் தெரியுமா பதினாறு வயது வாலிப பெண் பதினாறு நாடுகளுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவரா அடுத்த நாடுகளுக்கு வியாபாரமாக பொருளக்கூடியவரா இல்லை பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவி ஏழை செய்யக்கூடிய மாணவி அல்ல என்னென்னா கோர்சலுக்காக பிறக்கின்ற பச்சில குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை கண்ணியமா பயங்கரம் சின்ன குழந்தைகள் கூட வாழ்த்துப்படுத்தார்கள் பயங்கரமான நோய் மாதிரியை சேர்ந்த மூணு வயது குழந்தை பேர குழந்தை ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் எட்டு மாதம் வைத்தியசாலை மூளையை தவிர வேறு எந்த உறுப்பும் இயக்கம் கிடையாது எட்டு மாதம் என்று நோவுக்கு முன்னால் எண்ணித்தால் சொல்கிறார்கள் அதுவே நோயை கொடுப்பது அல்லாத புறத்திலிருந்து அதை நாம் பருந்திக் கொள்ள பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த குழந்தை வீட்டிலிருந்து செல்லும் போது எந்த வார்த்தையை பாதித்தது அறிவா அப்பா நான் ஒரு பிளாஸ்டர் ஒட்டிக் கொண்டு நீங்கள் அலாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனதை என்னால் தாங்க முடியாது என்று சொல்கிறார் குழந்தை மூணு வயது குழந்தை என்ன பாவம் செய்தது தெரியுமா ஏழு நிலைமை சமுதாயத்தில் மோசமான செயல்கள் பெரியவர்கள் செய்வதன் காரணமாக சத்தியம் குழந்தை கூட வாழ்த்து வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முதலாவது சோதனைக்குரிய காரணம் இரண்டாவது அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனை இதற்கு ஏராளமான அதிர்களை கண்மணி நாயகத்திற்கு பட்டியல் போட்டு சொன்னார் பட்டியல் போட்டு சொல்வதற்கு நேரம் கிடையாது சொன்னார்கள் ஒன்றை சொன்னார்கள் இசை ஆடல் பாடல் டான்ஸ் மியூசிக் இன்றைக்கு சர்வ சாதாரணம் இது பாவமா என்று நினைப்பது கூட கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தின் நயவஞ்சகத்தனம் வளரும் என்றார்கள் எப்படி உதாரணம் சொன்னார்கள் தெரியுமா நாங்கள் நாட்டுகின்றோம் பயிர்கள் விதைக்கின்றோம் எல்லாமே இதுக்கு தண்ணீர் பாய்ச்சால் தண்ணீர் ஊற்றினால் எவ்வளவு தெளிப்பாக வேகமாக வளருமோ இதே போன்று இருக்கிறதோ அவருடைய உள்ளத்து நிபாத்தனம் நயவஞ்சலத்தனம் வளரும் என்றார்கள் கண்ணன் நாயகம் அதனுடைய ரிசல்ட் தான் அதனுடைய பிறவைப்பு தான் அல்லாஹர் என்று அல்லாவுடைய சட்டம் கேட்டால் விட்டு விட்டு பள்ளிக்கு வருவதற்கு மனநலம் கொடுக்கவில்லை பாவமான காரியத்தை விடுவதற்கு மனநலம் கொடுக்கவில்லை சில சாங்கள் மேல சலாத்து சொல்வதால் பாடம் அல்லாவுடைய பாதையில் சிறப்பதால் கட்டம் ஏழைகளுடைய கண்ணீரை குறைப்பதால் பாடம் அதே நேரத்தில் பாடம் என்றால் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தான் தனக்கு உள்ள சும்மாவே சிலத்தின் நேரத்தை கொஞ்சம் தீர்த்து கொண்டு விட்டால் கடை சந்தி சந்தியாக பேசுவார்கள் ஆனால் டிவிக்கு முன்னால் கொம்பிகளுக்கு முன்னால் படத்துக்கு முன்னால் நாய்களுக்கு மனுஷியான கணக்கை கடத்துவார்கள் விளங்காதே பாவம் என்றால் ஆசை போக்குவரத்து செய்வார்கள் இன்னும் மேலாக சொல்வதென்றால் நாடு விளந்து பணம் செலவழித்து லட்சக்கணக்கு செலவழித்து போட்டி போட்டு பாவம் செய்வார்கள் எதனுடைய விபரீதம் எதனுடைய விபரீதம் இந்த இசையுடைய தாக்கம் நிசாத்தனத்துடைய நயவஞ்சேசனத்துடைய அந்த குறைந்தெடுப்புதான் அது நயவஞ்சத்தனம் எங்கிருந்து உருவாகிறது இந்த இசையின் மூலமாக எங்களை அறியாமலே ஊழலிக் கொண்டிருக்கிறது கண்ணியமாகிறது சொல்லாத திருமதியுடைய விவாயத் அதை வழியாக விவாயத் செய்கிறார்கள் எத்தனை சமுதாயம் பன்னிரண்டு பதினைந்து விதமான பாடங்களை சர்வசாதாரணமாக கொண்டு ஆரம்பிப்பார்களோ அல்லது பலா அந்த சமுதாயத்துக்கு ரப்பின் புறத்திலிருந்து கொடூரமான சோதனைகள் வரும் என்றார்கள் எப்படி வருந்தார்கள் தெரியுமா கோர்க்கப்பட்ட மண்ணாய் இருக்கிறது தப்பி மண்ணாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய கையில் நூல் அறுத்தால் அதனுள்ள மண்கள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றின் பின் ஒன்றாக வேகமாக பூமியை நோக்கி விழுகிறதோ எப்ப சமுதாயம் இதே போன்று பதினைந்து விதமான பாவங்களை செய்ய ஆரம்பிப்பார்களோ அந்த சோதனை இந்த பூமி இறங்கும் என்றார்கள் கண்மணி நான் சொல்லலாம் அதுல பதிமூன்று பதினாலாவது சொன்னார்கள் வஸ்து விதத்தில் மகாஜி இந்த சமுதாயத்திடத்தில் இசை ஆடல் பாடல் தான் பாடக்கூடிய பெண்களை நேசிக்க ஆரம்பிப்பார்களோ அல்லாவுடைய சோதனை இறங்கும் என்றார்கள் கண்ணை நாயகம் செல்லலா ஒழிவ செல்லம் கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சோழ எந்த அளவுக்கு கேடு கெட்டென்றால் எந்த அளவுக்கு கேடு கெட்டென்றால் வீடுகளை வெளியே கடை திறங்களை பசார்களை விடுங்கள் கடைகளை விடுங்கள் கண்ணியமானது அண்ணனுடைய வாழ்வியலில் நிம்மதியாக சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இமாம் அல்லாஹு அக்பர் என்று தஸ்பீர் கட்டினால் பின்னால் இசை போகிறது கண்ணன் நாயம் சல்லல்லாஹு நம்முடைய ரவுலா ஷரீப் மஸ்ஜிதும் எந்த இடத்தில் வைத்து திருமணமானவர்களால் அனுப்பப்பட்டது இந்த இசை கண்களை ஒதுக்கி எழுதுவதற்காக வேண்டி என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் சிந்தை போய்க் கொண்டிருக்கிறது எகுதி நகராக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நபியே நாயகமே முகமதே சொல்லலாம் நீங்கள் சொன்னீர்கள் உங்களுக்கு எதிரக்காக அனுப்பப்பட்டது ஆனால் நான் உங்களுடைய ரோக்குலா சரிவுக்கு முன்னாலே கொண்டு வந்துவிட்டோம் என்று மாறுகட்டி பேசுகிறார்கள் தன்யமானது எங்கும் போய்விட்டது சிந்தனை எங்கும் போய்விட்டது நம்முடைய உபதேசம் நம்முடைய அதே சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு உண்மை இந்த கண்டி மாகாணத்தில் நடந்த உண்மை சத்தியமான உண்மை ஒரு வாழ்க்கை ஒரு காலம் இருந்தது வானொலியில் ஒளிபரப்பக்கூடிய பாடலை மாத்திரம் தான் கேட்கலாம் ஆனா இந்த காலம் அப்படி இல்லை நினைச்ச நேரத்துல நினைச்ச பாடல நினைச்ச மாதிரி கேட்க ஒரு வாணிப பெண் வானொலியோடு தொடர்பு கொள்கிறார் ஒரு இசையை பற்றி ஒரு உபதேசம் செய்ததற்கு பின்னால் ஒரு வாணிபன் வந்து சொன்ன உண்மை அதற்கு இப்போது இந்த இசைக்கு இவ்வளவு பயங்கரமான மோசமான பாவம் எல்லாம் இருக்கின்றா இவ்வளவு தண்டனைகள் இருக்கிறதா என்னுடைய பழக்கமே என்னுடைய பொருளாதார இரவு நேரத்தை இசையில் கழித்துத்தான் தூங்குவது சத்தியமாக சொல்றேன் இதற்கு பின்னால் இசை கேட்க மாட்டேன் இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது பாடல்கள் அவருடைய போனை எட் பண்ணினார் என்ற கண்ணினாலே அதை அழித்தார் தொழிலுக்கு சொன்னார்கள் நேற்று நேற்று இரவு ஒரு கசப்பான ரத்த வைக்கிற நீ ஒரு கருத்து என்ன அர்த்தம் இந்த சம்பவத்தை சொல்கிறார் ஒரு வாசத்தை தொடர்பு கொள்கிறார் எனக்கு ஒரு சோகப்பாடல் வேண்டும் சோகப்பாடல் அந்த வானொலி உள்ளவர் கேட்கிறார் ஊர் பேர் என்ன சொன்னார் ஊர் பேரை சொல்வது பொருத்தம் இல்லை அதனால நான் சொல்லவில்லை படிப்பினை காக்க வேண்டி சொல்றேன் ஒரு சோகப்பாடல் எனக்கு வேண்டுமா சோகப்பாடல் என்னுடைய தகப்பன் இறந்து நாலு மாதமும் பத்து நாட்களும் துக்க அனுஷ்டானம் அதே வார்த்தையை சொல்கிறார் துக்க அனுஷ்டானம் இருப்பது எங்களுடைய மார்க்கத்தில் இஷ்டம் என்று பெயர் அது கடமை அந்த இஷ்டாவை முடித்து வைத்து என்னுடைய தாய் இன்றுதான் வெளியே வருகிறாள் எனவே ஒரு சோகப்பார் பட்டாபட்ட அடுத்த கேள்வி வருகிறது அடுத்த கேள்வி யார் யாருக்காக வேண்டி இந்த பாடல் பாரதியாருக்கு பாடல் அந்த வாலிபர் குமரி கல்விடத்திலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள் இச்சாவிலிருந்து இங்கே வெளியே என்னுடைய தாயுடைய பேரையும் மன்னரைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தகப்பனுடைய பேரை சொன்னார்கள் முன்னாலும் செல்லலாக வசந்தம் ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவன் மௌத்தாகியதற்கு பின்னால் அவன் வசாத்தாகியதற்கு பின்னால் அவனுக்கு பிறந்த மகன் முன்னால் வந்து திலாகாவை குடியிருப்பதற்காக வேண்டி இல்லாத பெரும் மருத்தன் என்று முதலாவது சக்தி சொன்னால் எஸ் அரசு ரஹ்மான் அதனுடைய அரசு நடுங்க ஆரம்பிக்குது என்றார் அதனுடைய அரசு தாங்க நடுக்கிறது கொடுக்க இருக்கும் அல்லா கேட்பான் அடுத்து ஏன் வருகிறா இல்லையால ஒருத்தன் வப்பாத்தாதிகளுக்கு பின்னால் அவனுக்கு பிறந்த மகன் அந்த திராசாவை சொல்லிப்பதற்காக வேண்டி அல்லா அக்பர் சொல்லிவிட்டான் எப்படி நடுங்காமல் இருப்பேன் அந்த மையத்துள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் வரைக்கும் அரைச்சு குழும்புவதை நிறுத்தாது என்றார்கள் கண்மணி நாட்கள் அந்த பாவ மையத்துடைய பாவங்களை மன்னிப்பானோ அப்பொழுதுதான் அரசு நடுநாளை நிறுத்தும் என்றார்கள் செல்லம் கண்ணியமானவர்களே உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட பாக்கியம் எத்தனை பெற்றோர்களுக்கு இருக்கிறதே நான் முப்பத்தாயிரத்துக்கு பின்னால் எனக்கு பிறந்த மகன் என்னை பொருளிக்கக்கூடிய அந்தத்தில் இருக்கிறானா அந்த மார்க்கத்தை நான் புகட்டி இருக்கிறேனா நான் தற்பேர் சொல்லக்கூடிய அந்த தொழுகையாளர் சரி ஒழுங்கான முறையில் நான் படித்து கொடுத்திருக்கிறேனா இதற்கு வேற சாத்தியம் என்ன வேண்டும் வளர்க்கிறேன் சொன்னார்கள் ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவன் அப்பாத்தாவிற்கு பின்னால் இருக்கலாம் தேர்ந்து யாரா என்னுடைய தலை என்னுடைய தவறுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னால் எண்பது நாயிரம் சிலைகளை உழைத்துக் கொண்டு ரகுத்தில் பெற்ற போய் சேரும் கண்மணி நான் சொல்லலாம் துவா கேட்டால் போகும் என்றால் பாட்டு கேட்டாலும் போகும் என்பது எந்த சந்தேகமும் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் அந்த இன்னிசை பாடல்களை எத்தனை காடுகள் கேட்டனவோ அத்துணை காடுகள் செய்த பாவமும் அந்த மண்ணறைக்கு போச்சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது முன்னோடு நானோடு இஸ்லாம் மங்கிய காலப்பகுதியில் இல்லை கண்ணியமாக இஸ்லாம் கொள்கை பறக்கின்ற காலம் இஸ்லாம் வேறாங்க காலம் அது பொருளாதாரத்திலையும் தான் அறிவுரையும் தான் எல்லாத்திலையும் குறிவற்றி பறக்கிற காலம் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் நடக்கிற இந்த பஞ்சமம் பாடகம் இது உதாரணத்துக்கு ஒன்று இது எங்களும் பெருமானங்கள் சமுதாயத்தில் வாழ்வது எனவேதான் சொன்னார்கள் இந்த பாடம் எப்ப நடக்குமோ அந்த தொடர்களை சொன்னார்கள் பல்யார் சத்தினால் இந்த அம்மா இந்த பாவம் நடைபெற்றால் பயங்கரமான புயல் காற்றை எதிர்வாருங்கள் கேள்விப்படுவோமா இல்லையா ஒவ்வொரு நாள் வானிலை அறிக்கை செய்திகளை கேட்டு பாருங்கள் பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள் தீவுகளை தொடர்ந்து செய்திகளை பாருங்கள் எத்தனை இடத்தில் புயல் காற்று எத்தனை வீரர்கள் எத்தனை படகுகள் எத்தனை பேருடைய உரிமை காண என்று எத்தனை செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அன்சலாவுக்குள்ளான வெள்ளங்களை கொண்டு சமுதாயம் அழிக்கப்படும் எப்ப சொன்னது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது அந்நிய நாட்டிலிருங்கள் என்னுடைய நாட்டிலிருங்கள் சுமம் வந்தது எத்தனை ஆயிரம் பேருடைய உன்னை காப்பந்தன சில வருடங்களுக்கு முன்னால் பாகிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளம் அறுபது லட்சம் பேர் அறுபது லட்சம் பேர் நாற்பது பாலங்கள் குவிக்கப்பட்டு நாற்பது பிரதான பாடங்கள் ஒடுக்கப்பட்டு ரப்பை செய்ய உணவு செய்ய முடியாத நிலைமைக்கு தவிக்கப்பட்டார்களே மோசமாக்கப்பட்டார்களே கண்ணியமார்கள் எதனால் ஏன் நடக்கிறது இந்த மோசமான இந்த இசை என்று சொல்லக்கூடிய பாடத்தின் காரணமாக எத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்கள் சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது இரண்டாவது சோதனைக்குரிய காரணம் நேரம் போய்விட்டு மூன்றாவது சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மூணாவது வியாபார மோசடி வியாபார மோசடி பல்லாசுகளின் கெடுமணி என்று சொன்னேன் அதற்குரிய காரணம் மம்பகிட்ட கோமம் திருமிக்கார்கள் மீதான் சொன்னார்கள் கண்ணில் நான் சொல்லலாம் எந்த சமுதாயம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மோசடி செய்ய ஆரம்பித்தார்களோ ஏமாற்ற ஆரம்பித்தார்களோ பொய் சொல்ல ஆரம்பிப்பார்களோ அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்களோ வாக்களித்தால் மாற்றம் செய்ய ஆரம்பிப்பார்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்லா மூன்றங்களான சோதனைகளை கொண்டு சோதிப்பார் ஒன்று இந்த உள்ளூ பிஸ்தினி பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படுவார்கள் பட்டியல் போட்டு பஞ்சத்தை கொண்டு வாக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போட்டு பாருங்கள் அது சத்தியாவாக இருக்கலாம் பொருத்தியாவாக இருக்கலாம் சோமாரியாவாக இருக்கலாம் என்ற சரித்திரங்கள் எங்களுடைய காதலை எட்டவில்லையா பத்திரம் குழந்தைய நிலாற்றில் ஐந்து லட்சம் குழந்தைகள் மனித மாத்திரை இல்லாமல் துடித்து துடித்து உயிரி நீக்க சம்பவங்கள் எங்களுடைய செங்கலை தட்டவில்லையா எங்களுடைய சந்தல் பார்த்து வார்த்தை கண்ணை நாயகம் தந்ததாக அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் இரண்டாவது சொன்னார்கள் வசித்தத்தில் மூக்னா அத்தியாவசிய பொருட்களை விரைவாக உயர்ந்து கொண்டே போவோம் கூடிக்கொண்டே போவோம் பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் விலை கொடுத்து வாங்கிய பொருளை இந்த வாங்குவதாக இருந்தால் பத்து மடங்கு பதினைந்து மடங்கு கூட கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே இதனுடைய விபரீதம் சில்லறை சில்லறை பணத்துக்காக வேண்டி தனிய சாதாரணமான கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பார்ப்போம் ஐயா கொள்ளை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் கனவுகள் கப்பம் தன்யமான கப்பங்கள் நடைபெறுகிறது இதற்குள்ள காரணம் என்ன வாழ்க்கை கஷ்டம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான பிரச்சனை என்னன்னா பொருளாதார நெருக்கடி வேல் பேணி நெருக்கடி எத்தனையோ மாதங்களுக்கு தரும் தரும் நாடுகள் சேர்ந்து மாநாடுகளை நடத்துகிறார்கள் தீர்வு கிடையாது தலையை அடுத்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீழ்ச்சிக்கு இந்த நெருக்கடிக்கு என்ன செய்வது செய்ய நீ திருந்த வேண்டும் வியாபாரிகள் நேர்மையானவர்களாக மாற வேண்டும் இது இரண்டாவது மூணாவது அலையும் அந்த சமுதாயத்துக்கு அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களை தாட்டி விடுவார் பல்லாயிரத்து நாடு நோக்கிக் நீங்கள் முகம் கொடுத்தால் அரசியல்வாதிகளை ஏற்றாதீர்கள் ஆட்சியாளர்களை ஏற்றாதீர்கள் அரசாங்கத்தை ஏற்றாதீர்கள் அவர்களை ஏற்றுவதை எந்த பிரயோஜனமும் கிடையாது உங்களை செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து கண்ணீர் வடித்து நான் உங்களுக்கு விமோசனத்தை எதிர்பார்க்கலாம் என்ற அற்புதமான ஒரு பாடத்தை படித்து சென்று விட்டார்கள் எனவே கண்ணேஸ்வரிய மேலான பெரியோர்களை சோதனை சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த மூன்று விதமான சோதனைகளும் குறிப்பாக நாங்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் ரப்பை ரப்பாக ஏற்றவர்கள் தூணரை தூணராக வைத்தவர்கள் நசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமார்கள் காரணம் இது போன்ற பாவங்கள் தான் எனவே கண்ணன் நாயக்கர் சொன்னார்கள் இதுவரைக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் அல்ல இனிமைகள் அல்ல எதிர்ப்பு கோஷங்கள் அல்ல எதிர்ப்பு நடவடிக்கைகள் செய்கின்ற எதை செய்தாலும் அர்த்தம் கிடையாது நீங்கள் செய்கின்ற பாவத்தை முதலாவது விடுங்கள் சௌதா செய்யுங்கள் ரசி பக்கம் விடுங்கள் அப்பொழுதுதான் அல்லா தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்குவான் அப்பொழுதுதான் அல்லா என்னுடைய வியாபாரங்கள் அவருடைய வியாபாரத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய நிலைமையை பயமற்ற சூழலை உருவாக்குகின்றார்கள் தன்னை நான் செல்லாளர்களே கண்ணியமானவர்களே அல்லா சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய புத்தியை தந்திருக்கின்றான் அந்த புத்தியை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருக்கிற கூடாது என்று சொன்னவர்களே அப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறது நாவலால் இந்த சமூகம் இது போன்ற சோதனைகளை கொண்டு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை என்றால் அதி பொய்யாக விடும் கண்ணியமாக கிடையாது அப்படிப்பட்ட பாவங்கள் எங்களிடத்தில் இருந்தால் இந்த இடத்தில் இருந்து எனக்கு பின்னால் இந்த பாவத்தை நான் கையளிக்க மாட்டேன் என்ற உறுதியோடு இங்கிருந்து இருந்தோம் நிச்சயமாக சத்தியமாக அல்ல எந்த நிம்மதியை இந்த ஊர்களில் வைத்திருந்தாரோ எந்த இந்த ஊரில் மற்ற ஊர்களுக்கு இந்த ஊரை பற்றி ஒரு பயத்தையும் ஒரு அச்ச உள்ளத்தையும் ஒரு ஒப்பாரத்தான தன்மையையும் இந்த ஊருக்கு வைத்திருந்தாலோ நிச்சயமாக சத்தியமாக தியாகம் வரவழைக்கும் அதை வைப்பான் எங்களை பற்றி நல்ல நிலத்தை போடுவான் எனவே சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மனித புனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை ரப்போ அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நம்பிப்பாக்குவானா யார் எங்களுடைய பண்ணி மன்னித்தருவா எங்களை பெற்றோர் அத்து இந்த எண்ணெய் காலாக்கி எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையை மறக்க செய்யும் அவரின் நோய் நம்பர்களை நேசாக்கிடுவாயா பெற்றோர்களை யார் யாரெல்லாம் வாழ்ந்து இருக்கிறார்களோ அவர்களுடைய மன்னர்களை பொன்னரையாக்கி அவர்களுடைய கபடுகளை வெளிச்சமாக்கி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவார் அவர்கள் சுவர்க்கத்தில் பட்டியலை சேர்த்திருவார் எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலைமை காலாக்கி எங்களுடைய ஆக்கமார்கள் உத்தாரமாங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலே மறக்க செய்வார் எங்களுக்கு நீ அமானிதமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையில மறக்க செய்வார் அவர்கள பயங்கரமான நோய்களை கொண்டு சோதித்து விடாத யாருதா கொடூரமான நோய்களை கொண்டு சோதித்து விடாத யாருதா சுமக்க முடியாத நோய்களை தந்தென்று சோதித்து விடாது யாரா பாவனை அறியாத பச்சில குழந்தைகள் நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக தண்டித்து விடாதனா இதே பயிர்களை தூக்கிக் கொண்டு கடை கடையாக பள்ளி பள்ளியாக தெரு தெருவாக ஏறக்கூடிய பாக்கியத்தில் அந்த முக்கியத்துவத்தை மட்டும் எங்களுக்கு தந்திடாதே உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்துவிட்டு கண்ணியமாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கிடுவா யாக யாரா நாங்கள் மௌத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் தூய கல்மானா இல்லாத இல்லவா முகமது ரசூலுல்லா இந்த கல்மாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கவனுடைய உங்கள் சந்ததானத்துக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை மட்டும் உங்கள் அனைவர்களுக்கும் நசிவாக்கிடுவாயாக துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக வாங்க